நிச்சயமாக வீணாக்க மாட்டோம் அத்தகையவர்களுக்கு என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய சுவனவதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு அங்கு பொன்னாலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பெறும் சுந்துஸ் இஸ்தபரத் போன்ற பச்சை நிற பூம்பட்டாடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள் அங்குள்ள உயர்ந்த ஆசனங்களில் தலையணைகள் மீது சாய்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய நற்கூலி மிகவும் பாக்கியமிக்கதாயிற்று